ஸ்ரீகுருभ्यो நமः ஹரஹி ஓம் சிவவாக்கியர் பாடல்கள் மூலம் விநாயகர் ஸ்துதி அரியதோர் நம சிவாயமாதியந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவரன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்து சித்தையுன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெலாம் பேயனாகி ஓதிடம் பிழை பொறுக்க வேண்டுமே அக்ஷரநிலை ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் அகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே சரியை விலக்கல் ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே யோக நிலை ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியுஞ்சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே தேகநிலை வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் அத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேணும் என்பனே நடுவன் வந்தழைத்த போது நாருமிந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே ஞான நிலை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை அறிந்து கொண்ட பெண் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ யான் உணர்ந்து கொண்டேனே இதுவும் அது நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்துமாய கண்டமாய் அநாதி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறதெஞனே சர்வம் சிவம் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நண்ணு நீர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளிடாய் சிவத்தின் உண்மை அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கரும செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே ஞான நிலை அந்தி மாலை உச்சி மூன்று மாடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம ராம ராம ராம என்னும் நாமமே ராம மந்திரம் கூறல் கதாவு பஞ்சபாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்லவென்று வைத்துழலும் ஏழைகள் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் இராம ராம ராம என்னும் நாமமே இதுவும் அது நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராம என்ற நாமமே யோக நிலை சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதுமுளே மறிந்து நோக்க வல்லிரேல் சாத்திரப்பை நோய்களேது சக்தி முக்தி சித்தியே ஞான நிலை தூரம் தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம் ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைக்காள் நேரதாகவும் மொழே அறிந்துணர்ந்து கொள்ளுமே யோக நிலை நாலு வேதம் ஓதுவீர் ஞான பாத அருகிலேர் பாலுள்னை கலந்தவாறு பாவிகாளரீகிலேர் ஆலமுண்ட கண்டனாரகத்துளே இருக்கவே காலனென்று சொல்லுவேர் கனாவிலும் அதில்லையே சிவனின்றி ஜீவன் இல்லை எனல் வித்திலாத சம்பிரதாயம் மேலுமில்லை கீழுமில்லை தச்சிலாத மாளிகை சமைந்த வாரதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் சித்திலாத போது ஜீவன் இல்லை இல்லை இல்லையே அக்ஷரத்தின் உண்மை அஞ்சு மூணுமெட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு செப்பிரேல் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே வாசல் அண்டவாசலாயிரம் பிரச்சண்டவாசலாயிரம் ஆறிரண்டு நூறு கோடியான வாசலாயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரானிருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே சிற்றின்பம் விளக்கல் சாமநாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக போதினம் சிவனை நேரருகிலேர் காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் யோக மார்க்கம் சங்கிரண்டு தாரையொன்று சன்னல் பின்னலாகையால் மங்கி மாளுதேவுலகில் மானிடங்களெத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே ஞான நிலை தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் மாலும் ஈசனும் சிறந்திருந்ததெம்முளே விங்களங்கள் பேசுவோர் விளங்குகின்ற மாதரே எங்குமாகி நின்ற நாமம் நாமமிந்த நாமமே யோகநிலை அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்திலோரெழுத்து அறிந்த கூறவல்லிரில் அஞ்சலஞ்சல் என்று நாத நம்பலத்திலாடுமே அக்ஷர மகிமை அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்காள் பிதற்றுரீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரேல் அஞ்சுமில்லை யாருமில்லை அனாதியானதொன்றுமே சிவபூஷை வேண்டுமெனல் நீள வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்துரீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது கையகன்று நிற்பிரே ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே கிரியை நிலை வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சொற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்தழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காண்ய உடலமே யோக நிலை ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்த போது ஒப்பிலாத வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை யாருமில்லையானதே உற்பத்தி நிலை அண்ணலே அநாதியே அநாதி முன் அநாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தவாறு எங்கனே ஞான நிலை பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்களெத்தனை பாழிலே ஜெபித்து விட்ட மந்திரங்களெத்தனை மிண்டராய் திரிந்த போதிரைத்த நீர்களெத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை இதுவும் அது அண்டர்கோ நிருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகாள் பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரே விண்டவேத அன்றி வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே யோகநிலை நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்த நித்த நீரிலே விருப்பமோடு நீ கொழைக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முளே நினைத்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே அபேதத்துண்மை பாட்டிலாத பரமனை பரலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரிபங்கர்பாகனை கூட்டி மெல்ல வாய் புதைத்து குணு குணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசு குசுப்பை கூப்பிடாக முடிந்ததே தரிசனம் செய்யதங்கி இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்ன வாய் திறப்பதில்லையே சரியை நிலை மாறுபட்ட மணி துலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே யோகநிலை கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இதுவும் அது செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதிலிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவனிருப்பன் என்கிறேர் உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீரறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதராடல் பாடலாகுமே கிரியை விளக்கல் பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று எம்புமே ஞான நிலை இருக்க நாலு வேதமும் எழுத்தை அறவோதிலம் பெருக்க நீரு பூஷினம் பிதற்றிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே மாயையின் ஒடுக்கமுணர்தல் கலத்தில் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினால் கலத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே கறந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கியே மனத்துளே கறந்ததே சரியை விளக்கல் பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோலெலும்பினம் இலக்கமிட்டிருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே இதுவும் அது வாயிலே குடித்த நீரை எச்சிலென்று சொல்லுறேன் வாயிலே குதப்பு வேதமென கடவதோ வாயிலெச்சில் போகவென்று நீர்தனை குடிப்பீர்கள் வாயிலெச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே இதுவும் அது ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில் மோதகங்களானது எச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் மாதிருந்த விந்தும் எச்சில் மதியும் எச்சில் ஒளியும் எச்சில் ஏதில் எச்சில் இல்லதில்லை இல்லை இல்லை இல்லையே உற்பத்தி வினா പിറപ്പതർക്ക് മുന്നിലാമിരുക്കുമാറതെങ്ങനെ പിറതു മണ്ണിരന്തു പോയിരിക്കുമാറതെങ്ങനെ குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பிலாத மாந்தரே அறுப்பனே செவி இரண்டும் அஞ்செழுத்து வாழினால் ஞானம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பனம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே கடவுள் நிலை சித்தமேது சிந்தையேது சிவனேது சித்தரே சக்தியேது சம்புவேது ஜாதி வேதமற்றது முக்தியேது மூலமேது மூல மந்திரங்களேது வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே ஒடுக்க நிலை சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று ஜாதி பேதமற்று நன் முக்தியற்று மூலமற்று மூலமந்திரங்களும் மந்திரங்களும் இத்தை இன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே கிரியை விலக்கிச் சாதி ஒன்றனல் சாதியாவதேதடா சலந்திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ போதமைந்தும் ஒன்றலோ காதில் வாழி காரை கம்பி பாடகம் பொன்னொன்றலோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே ஞானிகள் நிலை கரந்த பால் முலை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே பிறவி நிலை தரையினில் கிடந்த போதன்று தூமை என்றிலேர் துறையறிந்து நீர் குளித்ததன்று தூமை என்றிலேர் பறையறைந்து நீர் பிறந்ததன்று தூமை என்றிலேர் புறையிலாத ஈஷரோடு பொருந்துமாறதெங்கனே இதுவும் அது தூம தூம என்றுளே துவண்டலையும் ஏழைகாள் தூமையான பெண்ணிறக்க தூமை போனதெவ்விடம் ஆமை போல மூழ்கி வந்த நேக வேதம் ஓதுரீர் தூமையும் திரண்டொருண்டு சொற்குரோக்களானதே